ैलमध्ये मावशात् कल्पितसङ्गीता लक्ष्म्या समालिङ्गक्ष्मीलसंहं शरणम् भवती मन्देन्दुसंहजायाम् मनादिमाया तपोविदुन्देया सुलगितसुन्दरकायाम् सुरेन्द्रेयाम् सुरविषयेयाः त्वत्प्रेयतश्रवणयोरमृतायमाना तुल्याम् त्वदीयमणिनूपुरशिञ्चिका गोदे त्वमेव जननि त्वदभीष्टवार्गा वाचम् प्रसन्नमधुरा मम संविधेहि श्रीमदे श्रीमन्प्रभो श्रीनिवान्त महादेशाय नमः श्रीमदे शिवलो श्री वेदात्र श्री लोकालेख्यायम श्रीमदे श्री लक्ष्मी सुमर्य बालनाथेव श्रीमन्यो श्री नारायण लोहादेशिकायम श्रीमदे श्रीमन्यो श्री रंगनाथ लोहादेशिकायम अस्मद्गुरुभ्यो नमः रामाय क्षेत्रवादिनां भागवतोणां कृते राजस्यामन्त्रास्य विज्ञप्तिः इयम् चिरकालानन्तरम् Jadi Allah Subhanahu Wa Taala Kepala என அமைச்சர் ஆதாரிபாராம் அனுகிரகம் பரிவாகேன அத்திய விஷ்வாகம் புரதா புனச்ச உபன்யாச கத்தும் மாணவாமி தற்சர்வே மகாந்தா சம்மிதாக இதுவும் பாகவத்தமாக நாமும் வடும் கிருபயா அனுகிரகத்தோ இது சமயம் பிரார்த்தே இத பூர்வம் ஏகஸ்மின் சோமனேஸ்மின் திவசே एवमेव प्रचार्यमाण महोत्सव महोत्सवे उपन्यास उपन्यासः तत्र प्रचलितः तदनन्तरम् अद्य पुनः तिरु आदिपूरम् इति सुविख्यात गोदादेव्याः जन्मदिनमहोत्सवाचरया प्रचार्यमाण वैवाहिकमहोत्सवे ये ये भागवतोत्तमाः मया तत्र तस्मिन् दिवसे दृष्टा तेषां पुरतः అత బోషకత్వం అవధారన తార తత్వవం అస్వారమి ఆజాయే తారానాం ఆజాయే శ్రేష్టరమాన వివాదమా శైలజనితః నాతి నక్షయ ఐశోని శ్రీ తారానా సదివే బుడియో బుడా ధర్మేనన్ అతల ప్రవాహ నివేదియ శ్రీ గోడా పరిణయపుని వేదన ఉంటే ఇతి కొట్టో మార్వణం இனிமே தமிழ்ல பேசுறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கல்யாணத்திற்கு கூட நல்ல பெரிய கேப் வந்து அடுத்த கல்யாணத்துக்கு அதிகம் வந்திருக்கேன் இதே மண்டலத்துல ஒரு பங்குனி உத்தரத்துல திருடனால உற்சவத்துல உபன்யாசம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது இதே போன்று மரணோத்சவம் எல்லாரும் எழுந்தறிந்து அன்றைய நிலத்தாடிகளுக்கு ஒரு புரோத்சாகத்தை அளித்தார்கள் அதே போன்று இன்றைய நாள்ல இன்னைக்கு கோதாதேவி பிரணயமாக தாய்நாளுடைய அவதார திருக்கல்யாண மகோத்சவத்துல அதே மறுபடியும் இந்த உபன்யாசம் பண்ணும் உத்தமமான ஒரு சமய விஷயம் அதையும் இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தினுடைய வைசிஷ்டியம் என்னன்னு சொன்னா இப்போ இப்போ வருஷத்தை பார்த்தா உன்னை எங்க பார்க்கறது என்னைக்கும் பார்க்கறேன் காத்த வருடத்துல பார்க்கணும் மத்தியான வருடத்துல பார்க்கணும் சாயங்கால வருடத்துல பார்க்கணும் நான் சொன்னேன் பண்ற காரியம் சரியான காரியம் தானே இங்கெல்லாம் இவ்வளவு பிரவச்சனம் அதெல்லாம் இவ்வளவு பிரவச்சனம் அதற்காகத்தான் எங்க சுவாமி எங்களை ஒரு தயார்படுத்தினர் சம்பிரதாய பிரச்சாரத்துக்காகத்தான் சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணதுக்காகத்தான் ஏற்பட்டவன் தவிர்த்து ஆபீஸ்ல ஆதித்திக்கு லீவு கொடுக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் உட்காரத்துக்கு நாங்க காலக்ஷேபம் பண்ணல அப்படி எங்க ஆச்சாரிய எங்களை தயார்படுத்தல எங்க சுவாமி புருஷ சுவாமி ஆகையால அப்படி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அரியருக்கு பிராப்தமாச்சுன்னா நேற்றையிலும் உயர்ந்த கஷேத்திர விசேஷமான ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் நாச்சியார் சன்னிதானத்தில் உபன்யாசம் அங்க என்ன சன்னிவேசமோ அதே சன்னிவேசம் தான் நான் எட்டாவது பற்றி சொல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரங்கவண்ணால் ஆண்டாள் இதர மண்டபத்தில் திருவஞ்சனம் நேற்றையிடம் சாயங்காலம் அஞ்சுல இருந்து ஆண்டாள் உபன்யாசம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கமண்டால் ஆண்டாள் ரங்கமண்டால் ரெண்டு ஒரே ஏகாசனத்தில் இருந்து அதை ஒழுங்காவது திருமணம் அந்த திருமணம் பண்றதான சபைக்கு நேர இல்லை மேல மேல உட்கார்ந்து உபயோகம் பண்ணணும் திருமணவாசி ஈரவாசி வாசி அதுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன பண்ணணும் பராத்திற்கு முன்பேன ஆண்டாவளியை பற்றி சொல்றாங்க பூமாரியாலும் பலவாரியாலும் எப்பெருமானை பலாத்காரம் செய்து அந்த விராட்டி நிர்பந்தம் செய்தாங்க அதே காரியம் தான் அதை பண்ணினேன் கிட்டத்தட்ட ஆண்டாளர்களுக்கு இருந்த மாதையே புரியணும் சரி என்ன சொன்னீங்கன்னா அவசரம் உங்க தான் போட முடியாது எங்க இடத்துல போட்டு முறையில் தான் அவசரம் உமதற்கு உலகம் விளையாடுங்க எங்க பிரகலாதவர்களுக்கு இந்த மாலை எடுத்து போகணும் எங்க பெருமாள் சாலைக்கு சாப்பிடணும் நீங்க நம்ம கண்ணா இடையில ஆண்டாள் கைக்கிறோம் அதனால இங்க ஆண்டாள் திருவாரி கொடுத்துருந்தார் உலகம் முழுக்க அந்த உற்சவம் கொண்டாடலாம் எத்தனையோ ஊர்களில் கொண்டாடலாம் ஆனா எந்த நிதேசத்து பெருமானாவது ஆண்டா சூடி கழிந்த மாலையை இன்னைக்கு திருவாரூரத்துல சாத்திருமானா எட்டத்தில் நம்ம பெருமாள் பேசுவார் அது நம்ம பெருமாள் ஏன்னா ஆனால் கோழை மாறவன் கோவிந்தன் என்பதாவது அந்த ஆடையால கோழையை அவசித்தார் ஆடையினால கோழையினால் ருசுமதிக்கு தான் அதே போல அறிமுகன் அச்சுடன் தன் கைகளை கை வைத்து பொறிமுகந்து அட்ட பொறிமுகன் தட்ட சீடமே இல்லை பொறிமுகந்து அட்ட நான் பெரிய விஷயம் திட்ட உடற்பாதி உபன்யாசம் மாணவர் இடத்துல திருப்பா உபன்யாசத்துல ஐசிக்கு லேட்டர் நான் திருக்கையாக பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த வாழ்க்கை சொல்றாங்க அதுக்கு முன்னாடி சரியான கன்ஃபர்மேஷன் ஆகலாம் கொஞ்சம் சிக்கல் இருக்கலாம் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது ஆசை கொடுக்கலாமோ பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டதுதான் ஆனா நாகஹோமம் ஆயிருக்குன்னு சொன்னா அது இல்லாயிரம் துணையம ஜீவா சர்வஸ்தலம்னு அந்த பொறிமுகம் அந்த பொறிய ராஜஹோமம் பண்ணால்தான் தன்னுடைய சௌமந்தரிய சித்தி கன்ஃபர்மேஷன் தானே இந்த ஆடுகாதான் அப்படின்னு ஆண்டாள் ஆண்டாள்ல சாஸ்திரத்தை அப்படியே எழுத பண்ணிருக்கிறார் அப்ப அந்த ஆண்டாள் யாருக்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணார் அறிவுடன் அச்சுடன் பிரச்சாரவர்கள் ரிசுமானத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் தீர்மானமா சொல்லிட்டா அந்த தீர்மானத்தை இன்னைக்கு தேசத்தினுடைய மாலையை கொடுத்து இன்னைக்கு அந்த மாலையை தான் கழுத்துல சூடி அது மூலமா ஆண்டால் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டான் இதை விட நமக்கு வேற என்ன அறிமுகத்துக்கு வேற ஒரு அறிமுகம் தேவையில்லை இதுதான் வழக்கம் வயசான ரிசீவ் தேவை அதுலயே பேஸ்புக்ல அவன் தனியா ஒரு ஒரு பால் ரிசீவ் வச்சிருக்கான் ஆனா இவர் வேற ஒரு புக்கு தேவையில்லை இவர் பேர்ல ஆயிரம் வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ஆசாரியர்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி ஒரு பாக்கியவழியா நேற்றுதான் உங்களுக்கு இந்திய செப்பூர் அகோரவனத்தை இந்த விவாதத்துல ஆண்டாவது கல்யாணத்தை ஒரு உபன்யாசம் தான் உடனே நாளைக்கு திருவள்ளிக்கணி அகோரவனம் இங்கே அடுத்தது அல்ல நாளைக்கு திருவள்ளிக்கணி அகோரவனத்துல இந்த சன்னதியுடைய முன்புகளான அரிய கிரகோப சுவாமி வைபவம் ஆயுள் கிரகோப சுவாமி அழைக்கலப்பத்துல ரகசியார்த்தங்கள் அறியது அதாவது நம்ம ரொம்ப அறிய சொல்லியே ஓட்டிருக்கோம் நம்ம அது உள்ள அறிய விஷயம் இருக்கு பத்து மாசத்துல ஒன்பது நரசிங்கன்னு அர்த்தம் பத்து ரூபாய் பரிந்துரைந்து என்ன அர்த்தம் அந்த பத்து பத்து பத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்றது ஆதிமலை ரூபாய் ஆதிக்குள் இருப்பது அதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றது தெளிவாக வியாக்கியாமம் இருக்கா நவமராம தைஷன் காலத்துல அதுக்கு உண்டானதான சில பரிஷ்காரங்கள்லாம் பண்ணி புத்தகம் போட்டிருக்காங்க அந்த தலைப்புறையை உபன்யாசம் பண்ண மாட்டோம் ஆகையால அதிர்ஷ்டமா ஒரு கைங்கரிய பிராப்தி அரியருக்கு பிராப்தமாச்சு அதை அனுகிரகம் செய்திருக்கக்கூடிய அத்தனை பாகவதத்தோடைய கவிதர் அந்த அவருடைய ஒரு நிவாச சந்தியில சன்னிவாதத்தில் அசகிற்கு அரியர் தெரிவித்துக் கொள்ளும் ஏற்கனவே இந்த ஒரு உபன்யாசம் சொல்லியிருக்கேன் மற்ற கல்யாணத்துக்கும் ஆண்டாள் கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா யாரும் எதிர்க்காமல் எல்லோரும் அங்கீகரித்து எல்லாரும் ஒப்புக்கொண்டு அதுபோல எல்லாரும் அட்டன் பண்ண ஒரு கலப்பு திருமணம் ஆண்டார்கள் இந்த கலப்பு திருமணம்னா என்ன சுவாமி திடீர்னு கலப்பு திருமணம் எங்கே இருந்தது அதுவும் எங்க திராவிட தேசத்துல இப்ப கலப்பு திருமணம் பத்தி எரியும் நீங்க அங்கே வந்து இங்க கலப்பு திருமணம் வந்திருக்கு ஆமா சுவாமி விபவத்தில் இருந்த ஆண்டாள் விபவம்னா நம்ம ஹியூமன் எம்பாடிமெண்ட் மாதிரி அந்த மாதிரி இந்த தேகத்தோடு அவதாரம் பண்ண ஆண்டாள் ஆனால் எப்படி பிறந்தார்கள் கேட்டார் சுவாமி ரமானவாமிகள் சமீப அஞ்சு குடிக்கூறு சந்ததியார் ஆழ்வார்த்தம் தன்மையை இன்றியவராய் பிஞ்சாய் பழுத்தாளைன்னு ஆண்டாளுடைய பிரபாவத்தை சொன்னார் ஆண்டாள் அவதாரம் பண்ணிட்டான் எப்படி பிறந்தாள் துளசி காரணோத்பவாக துளசி செடிக்கு அருகிலிருந்து அவர் அவதரித்தார் அவதாரம் தான் அதாவது இப்ப ராமநவமே கொண்டாடணும் ராமநவமே கொண்டாடிட்டு இருக்கும் அதே மாதிரி சீதைக்கு கொண்டாடும் சீதைக்கு ஒரு சிக்கல் அச்சனை உள்ளாகி ஜெயந்தி உள்ளாகி உதவிய என்ன சுவாமி வைக்கலாம் எல்லாம் இந்த மட்டும் ரெண்டாவது எல்லாம் எல்லாம் ரெண்டு இது விஷயம் கிருஷ்ணா சீதைக்கு நீங்க தான் ஒன்று கொண்டாவே நாம் ஒன்று கொண்டாடுறோம் நீங்க தான் மதுரால பிறந்தது கொண்டாவே நாங்கள் திருவாய்ப்பாடில பிறந்தது கொண்டாடுறோம் எப்படி மதுரால பிறந்தது கொண்டாடுறோம் திருவாய்ப்பாடில பிறந்தது கொண்டாடுறோம் வச்சுக்கலாம் ஏன்னா திருவாய்ப்பாடில திருவாய் கொண்டாடுறோம்ங்கிறது தான் எனக்கு கண்டுபிடிச்சாரு அவர் கண்டுபிடிச்சார் இல்லையா அதையால ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் தமிழ் வித்தியாசம் உண்டு எங்கேயாவது எப்படி ஜெயந்தி உண்டா சீதை சீதா ஜெயந்தி உண்டா பொன்னால் தீதாகி நீ ஆமாமீதி தெய்வீக வலி রূপরী දෙர்க்கே தீகாரேந்து உண்டான செயல் குரானத்தில அவர் எந்த சமயத்தில அவதாரம் பண்ணறது தெரியாது ஆவிvarthetaதரகலது அதரே மாதியா சாந்தியச்சா பந்துச்சவன் எத்து வட்சத்தன்மா ஹாயாச்சாஹுவவ힐ம் மகாலட்சுமி எப்படி ஒன்ற தோற்றம் பண்ண முடியும் நீ எங்க இருந்தா எப்படி கேட்டா திருப்பார்த்தனை கிடைத்த பொழுது அவதாரம் செய்தார் அக்பரே வாரியத்தியானம் பிருகு மகாரிஷியினுடைய அந்த யாகத்தில் நீ ஆவிர்வதித்தாள் மகீதராது மைதிர சீரகிருஷ்டாது பிருகோத்வகாது தியாகிமதச்சயாகும் சுவாமிகிருஷ்ணன் யாராவது மகாராஜ் என்ற இந்த சீர்புதி ஸ்லோகத்தை அப்படியே எப்படி சீர்புதி ஸ்லோகத்தை சொன்ன அதே அர்த்தத்தை யாராவது இருக்கிற விற்பனை பிராட்டியுடைய அவதாரத்திற்கு காரணமாய் காண்பிக்கிறது திருப்பாடுகளை கலைந்து கொண்டு பிறந்தாய் விஷ்ணுவினுடைய யாகத்தில் நீ பிறந்தாய் அதுபோல தாமரை புஷ்பத்தில் பிறந்தாய் ஜனக மகாராஜ பூமியை உழுது பொழுது சீதா லாங்கல பத்தி ஈடு சீதானா அந்த ஏழு கலப்பை இருக்கிறோம் அதனுடைய அந்த அந்த போன வழி சீதா லாங்கல பத்தி அது கீழ்ந்த வழிக்கு சீதான்னு அது ஒரு மார்க்கு அவர்கள் அதுவே சீத்தைக்கு ஒரு பேரா அமைஞ்சு அப்படி இருந்த பிராட்டியை அவன் கொண்டாடும் ஆனா ருக்மிணி விராட்டி என்னைக்கு அவதாரம் பண்ணா தெரியாது சீதா விராட்டி என்னைக்கு அவதாரம் பண்ணா தெரியாது பொதுவா பங்குனி உத்தரம் திருவிழா வச்சுக்கணும் உத்தரம்னா மகாலட்சுமி தாயார் ஏன்னா வேதத்துல சிரோணா நட்சத்திரம் விட்டு தேவதான வேதம் விட்டு என்ன நட்சத்திரம் விட்டு என்ன தான் ஒவ்வொரு ஊர்ல ஒரு விருவான ஒரு நட்சத்திரம் விட்டுனா சிவ நட்சத்திரம் தான் விட்டுனா சிவ நட்சத்திரம் தான் வேற பொறுமையா சொல்லு அது மகாலட்சுமி அப்படின்னு கேட்டா அது தாயார் புத்திர நட்சத்திரம் சொல்றோம் அதாவது இது சொல்லப்படக்கூடிய விஷயம் அது என்ன நட்சத்திரம் எப்படி வந்தால் என்ன இருக்கு தெரியல வெங்கடாச்சல வருஷம் பிராட்டிக்கு மிருகசீரிக நட்சத்திரம்னு சொல்ற வெங்கடேஷ கல்யாணத்துல அந்த கல்யாண பத்திரிகை லட்சண பத்திரிகை இருந்துச்சு ஆகாஷ் மகாராஜன் இந்த மாதிரி இவள் மிருகசீரி நட்சத்திரத்தில் வந்தவள் நீ சிவ நட்சத்திரத்தில் வந்திருக்கிறாய் ரெண்டு பேருக்கும் தேவையாது அப்படின்னு அதையும் கூட நட்சத்திரம் குடும்பம் கூட பார்த்து என்ன இதெல்லாம் அவன் சீக்கிரத்தில் ஒத்துக்கிட்டு வர போல இருக்கு அப்படியே ஒத்துக்கிறார் அந்த மாதிரி பெருமாளுக்கு பிராட்டிக்கும் தெரியும் ஆனா எங்க ஆண்டாள் அவதாரம் பண்ணிட்டோம் ஆண்டாள் அவதாரம் திருவாரி கூட பிரத்யட்சமா தெரியும் ஆனா அதே ஆனால் அயோக்கியராகத்தான் இருந்தார் எங்கேயுமே எந்த அவதாரத்தையும் பிராட்டிக்கு கர்ப்ப சம்பந்தப்பது கிடையவே எந்த அவதாரத்தையும் தெய்வம் யாராவது வர்ணிக்கச்சே சா பீஷ்மகாது அபியுதயாய பூஜா பிராட்டி மீண்டும் சொன்னார் ருத்ரேஜராஜனுடைய தகப்பனாருக்கு பீஷ்மக மகாராஜா பீஷ்மர் இல்ல பீஷ்மகர் சா பீஷ்மகாது அபிதயாக உயரம் மீண்டும் பீஷ்மக என்னும் அந்த அரசனிடத்தில் தோன்றினாரை பொறுத்து பிறந்தாலும் அம்மா எத்தனை மாதம் கர்ப்பம்னு சொல்லியது ராமாயணத்துல சதஸ்த துவாரத்தை மாதம் பன்னெண்டு மாசம் ராமனுக்கு கர்ப்பம் ராமன் கர்ப்பத்தில் இருந்தார் ராமன் பிரசு கிருஷ்ணன் மைனஸ் பதிமூணு ஆமா Ravana plus two Krishna minus two Krishna ఎదుగుతుంది రావణ ప్లస్ టూ పద్నాలుగు వారం కృష్ణ పొందుతారు రావణ పన్నెండు మాసం పొందారు ஏன்னா ராமனுக்கு அப்பா கர்ப்ப சம்பந்தம் கிடையாது ரெண்டு மாசம் அப்பா கர்ப்பம் இல்லை அது சேர்த்து வைத்து கௌசல்யாவை பதிலிடுது அது ஒரு கணக்கு அதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம் ஏன்னா பிதாவுடைய கர்ப்பத்தில் இருந்தா மாதாவுடைய கர்ப்பத்திற்கு பிள்ளை போறான் அப்ப பிதா கர்ப்பத்தில் ரெண்டு மாசம் மாதா கர்ப்பத்தில் பத்து மாசம் அப்படித்தான் கணக்கு அப்படி இருந்தால்தான் எட்டு வயசுல உடையணும் எட்டாவது வயசுல இல்லை இதெல்லாம் நடக்க வராது மொத்தமா தானே அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் இருக்கிறத பிரிவு சூழல் அதுக்கு மேல இன்குபேட் அப்படின்னு ஆனால் ராமன் பிளஸ் பன்னெண்டாவது மாதம் தான் பண்ணும் பத்தாவது மாதம் பண்ணிருக்கான் விராட்டி அவன் திருத்தாய நிர்பந்தமாக உண்டா ருக்மணி விராட்டி தாயார் பேர் தெரியாது சீதாதேவி ஏன் ஆண்டாளுடைய திருத்தாயார் பேர் தெரியாது அவருடைய அப்ப ஆண்டாள் அவதாரம் பண்ணிட்டாங்க பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாங்கி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பெண்பிள்ளைன்னு சொன்னா அது எப்படியா பெற்றெடுத்தார் முக்கூரகிட்ட ஒரு சமயம் சதத்தில் கேள்வி சீபாஷி சிங்கமயது எல்லா அதுதான் சீவாகிட்ட சொல்லிட்டு இருக்கா சதான் எடுத்து நம்ம நேரம் சீவாகிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிற பதில் சொல்லணும் ஐயனுக்கு திடீர் ஒரு தூசலா போட முக்கூரகி அந்த உபஞ்சாரம் நேரம் கேட்டால் அனுபவம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பெரியாழ்வார் தான் ஆண்டாளை பெற்றெடுக்கிறீங்க साक्षाक्षमा कौलया समरानिमान्याः गोदामरण्यशरणः शरणौ प्रपद्ये சாட்சாட்சமா அவள் பூமி தாயார் அந்த பூமி தாயாருக்குத்தான் பொறுமை இருக்கு பொறுமைனா எப்பேற்பட்ட பொறுமைன்னு கேட்டார் நான் நான் ரொம்ப நாள் வச்சு ஆண்டாளுக்கு எப்படிப்பட்ட பொருளையும் ரொம்ப புரிஞ்சுட்டேன் அதாவது உபன்யாசங்கள் பண்ண ஆரம்பித்து பதினைந்து வருடங்களுக்கு தான் எனக்கு ஞாபகம் ஆண்டாளுக்கு பொறுமை பூமிக்காயாருக்கு பொறுமை பொறுமைன்றாரு ஒன்றும் புரியலையே சுவாமிதான் அப்ப யோசிச்சார் என்ன தெரியுமா உட்கார்ந்து பெருமாளுக்கு உபன்யாசம் பண்ணாலே தூக்கம் வரும் இந்த ஆண்டாள் தூங்கவால தட்டி எழுப்பி உட்கார்ந்து வச்சு உபன்யாசம் சொல்றேன் உபன்யாசம் சொல்றேன் சொல்லுங்கன்னா உண்மையிலேயே அதான் எப்பேற்பட்ட பொறுமைசாலின்னு எனக்கு அப்பதான் அந்த பொறுமையின் சத்தத்துக்கு அர்த்தம் புரிஞ்சு நான் உபன்யாசத்துக்கு பண்ண ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் தெரிஞ்சு ஆகையாக சாட்சா சமானா அவள் பூமித்தாயாவிய அம்சம் பூதேவியுடைய அம்சம் பிராட்டி தான் பிறந்தார் பிறந்தவர் பெரியாழ்வாரை தனக்கு திரு தகப்பனாராக தான் மதித்தாள் தானே அந்த பெரியாழ்வாரை தான் ஏற்றுக்கொண்டார் ஒரு ஸ்லோகம் பெரியாழ்வாரை துறை எல்லாரும் சொல்றோம் குருமுகமனதி பிராகமேதேஷா நரமதி பரிகிருத்தம் சுக்கமாதாதுகாம वसुरमरवन्द्यं रङ्गनाथश्चदाक्षात् विजगुरतिलकं तं विष्णुचित्तं नमामि பிரசித்தமான ஸ்லோகம் இது சொல்லாம யாரும் இருக்கவே முடியாது சின்ன குழந்தைகள் கூட ஆரம்பிச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுப்பான் முதல்ல திருப்பல்லாண்டு ஆரம்பிக்கின்ற நேரத்துக்கு பிரபம் போதே வித்ய பிரபந்தத்திற்கு திருப்பல்லாண்டு வேதத்தை ஆரம்பிக்கிறது அருகி போக சொல்லி ஆரம்பிப்பதை போல அருகி போக சொல்லி வேதத்தை முடிக்கிறது போல திருப்பல்லாண்டை தொடங்கித்தான் நாம் திருப்பலங்களை ஆரம்பிக்கிறோம் அதே போல திருப்பதாண்டு சொல்லித்தான் திவ்ய பிரபந்தமே முடிக்கிறது அது பகவானுக்கு மங்களாசாரம் பண்ணும் தன்னுடைய பொங்கும் பதிவினாலே பெரியாழ்வார் பெருமாளுக்கு ஒரு அற்புதமான மங்களாசாசனத்தை செய்தார் இவருக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமத்தை எப்படி ஏற்பட்டது எனக்கு விஷயம் எங்க சுவாமி உதவ பெரியார் ரொம்ப ரசிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் எழுதினர் உதவ பெரியார் ஐதிஹ்ய ரத்னாவளி எழுதும் உகப்பும் கசப்பும் அப்படின்னு ஆனா உகப்பும் கசப்பும்ல ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் சாந்தர் இன்னொருத்தர் ஒப்பர் ஒருத்தர் பேர் சாந்தர் சாந்தர்னா ரொம்ப பிரசண்டா இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் முடிச்சிட முடியும் பம்பர் அப்படின்றத எதுவும் கேட்காமல் ஏதாவது யாருன்னா கேள்வி கேட்கணும் அந்த கேள்விய சாந்தர் வந்து கரெக்டா பதில் சொல்லி முடியும் அப்படி எங்க சுவாமியின் புத்தகத்தை எழுதுவது அது யார் சாந்தர் யார் உணரம் சொல்லி தெரியும் எங்க சுவாமியும் எங்கேயும் கேரக்டராச்சு வெளியும் அந்த காலத்துல இன்னைக்கு அண்ணாவே அதுல ஒரு நாள் அதை கேட்ட கேள்விக்கு இந்த சோதத்துல அதை கேட்ட கேள்விக்கு எங்க சுவாமி யார் தெரியும் சுவாமி பெரியாழ்வார் நம்ம விட்டுக்கிறோம் இந்த பெரியாழ்வார்ன்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னா பொங்கும் பணியினாலே பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார் அதனால் அவருக்கு பெரியார் வரும் ஆனா தேசியனுடைய திருவிழா பதில் தாசஸ்துவே மதுரிய சுதிவேச வச்சியார் அண்ணாவுடைய ஸ்துதி சமயி ஆவாசிய பூர்வம் சொன்னோடி கந்த சுபரா உபதிக்க மாலா மேலே மகத்தர பதானுகுணம் பிரதா இந்த மகத்தர இந்த சப்தம் மகதா பெயர் இது இந்த மகத்தர மகத்தர பெரியவர் பெரியவர் லேசே மகத்தர பதானுகுணம் பட்டார் அம்மா குணாதேவி அவர் பொண்ணும் பொழிகிறார பல்லாண்டு வாழ்வில் இருக்கட்டும் நல்ல புஷ்பங்களை பெருமாளுக்கு சமர்ப்பித்தல் இருக்கட்டும் ஆனால் நீ சூடிக்கலைந்த வாள்களை அந்த ரங்கநாதனுக்கு தான் அனவரசம் சமர்ப்பித்து ஆழ்வார்களில் பெருமாளுக்கு சாட்சாத்தான மாமனாராகும் பேச்சை அடைந்தவர் ஸ்வசுரம் அமராந்தியம் ரங்கநாதனுக்கு சாட்சாத்து நேரடியாக ஸ்வசுரம்னா மாமனாரந்தம் அமராந்தியம் ஸ்வசுரம் நித்திய சூரிய கூட ஞாபகம் பெரியாளர் தெரியாது நம்ம பெருமாளுக்கு மாமனார் நம்ம பெருமாளுக்கு மாமனார் என்று இந்த தேவதை இந்த சந்திரனா வேண்டாம் அது விட நம்ம மேலே கேசு அதை விட இந்த அமரவந்தியம் சாட்சாத் நித்திய சூரியன் அந்த அமரவந்தியம் ரங்கநாதனுக்கு சாட்சாத் அவர்கள் மூலமாக அவர்களே வந்து இவரை செய்தார் அவ்வளவு பெருமையை அவர் பெற்றார் இதனால நீ பிறந்து உன்னுடைய பூமாரே எவ்வளவு சூடி கலைந்து கொடுத்ததினால் தான் இவன் மட்டும் இல்லை இவருக்கு மட்டும் பெரியார்கள் இல்லை பெருமாள் அந்த வினாட்டியுடைய மாலையை தான் சூடிப்படுகிற அந்த மங்கள் எனப்படவாதான் மதுவை அர்த்தம் லோகத்தில் தன்னை வணங்கக்கூடியவர்களுக்கு இவன் பரப்பதனாக விளங்குவதற்கு காரணமே பிராட்டி சூடி கழித்த மாதிரி அவன் சுட்டி கொண்டிருப்பதனால் தான் நீங்க எந்த சமயத்தில் இந்த பிரார்த்தனை பண்ணா படிக்கவும் படிக்காத டவுட்ஃபுல் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு பெருமாள் எந்த நம்ம பிரசாரம் என்ன பிரார்த்தனை படிக்கும் எவனா படிக்கும் யார் சொல்லா சுவாமிஜியும் மாங்கல்யம் மாங்கல்யம் ததாதீக்கு மாங்கல்யமா தம் மாங்கல்யம் எவனொருவர் மங்களப்பதனாக எவனொருவர் மங்களங்களை அருள்பவனாக இருக்கிறாரோ இதுக்கு முன்னாடி இந்த மாலையை சூடிக்கொள்வதற்கு முன்னாடி அவர் நான்கே வாழ்க்கை ஸ்ரீ ஊவே சுவாமி நம்ம பதில போற அந்த மாதிரி எவ்வளவு மக்களை பக்கம் மக்களை பக்கம் மக்களை பகவான் விட்டு மங்கள மசூராக எப்ப பிராட்டி கழிந்த மாடுகளையும் அவர் தன் திருப்பதியத்தையும் தத்தே நதேன சிரசா தவ மௌலிமானா என்று வணங்கின தன்னுடைய தலையினாரை யாருக்கும் தலைவனுக்கான அந்த பெருமாள் தன் வணங்கின தலையினாரை ஏற்றுக்கொண்டாலோ அப்பொழுது அவன் மாங்கல்யம் பிரணதாம் மதுவை காத்தான் பரப்பையும் மாங்கல்யம் பிரணதாம் தன்னை வணங்கும் அத்தனை இந்த சமயத்தில் அபீஷ்டங்கள் என்ன இருந்தாலும் என்ன பிரார்த்திச்சாலும் எப்பேற்பட்ட உத்தமமான நிலையா இருந்தாலும் சரி பெருமாள் அதை நிறைவேற்றுவார் என்றால் அவருக்கும் சம்பந்தம் இருப்பதால் அப்போ மகத்தரன் பெரியாழ்வார் அவருக்கும் பேரு தெரிய வருவார் என்றால் இவருக்கும் திருநாமமாக ஏற்பட்டது ஏன்னா விராட்டியை பொறுத்த மாலையினுடைய பிரபாவாதிசயம் அப்படி இருக்கிற அந்த பெரியாழ்வார் எப்படி வழங்கினார்கள் ஸ்வசுரம் அமராவந்தியம் ரங்கநாதஸ்த சாட்சா விஜகுல திலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமி முதல் குரு முகமனதி ஈக்கிய பிராணவேட அனசேஷா நரபதி பரிகிருப்தம் சுல்கமாதாது ராம இதுதான் முக்கியம் யாரா இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது சாஸ்திரம் ஆச்சாரிய வித்யா வேறில்லா சாதித்தம் பிராபத்துன்னு எப்பேற்பட்ட நான் டிவியில போட்டு கேட்கிறேன் நான் யூடியூப்ல போட்டு கேட்கிறேன் எனக்கு என்ன சாமி நாம சுவாமி இருக்கிற உடனே அப்டேட் பண்றது திருப்பி வைக்கிறீங்க உபன்யாசமே உங்களோட நான் இப்போ உபன்யாசம் என்ன பாருங்க யூடியூப்ல ராமசாமி போட்டாரு நான் பார்த்தா சுவாமி நான் பண்ணவே ஆரம்பிக்கலையே எப்படி போச்சு அவ்வளவு மோசா இருக்கு இப்ப அவ்வளவு மோசா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஒருத்தருக்குள்ள மெட்ராஸ் சுவாமி பாம்பே தான் பண்ணாங்க அவரு ஆமா நான் பார்த்ததே இங்கே பார்த்தீங்க அது வந்து இருக்கேன் சுவாமி போனதே பண்ண உண்மையாக இருக்கட்டவே நீ பண்ண லட்சமா பார்த்துட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு வேகமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப யாரும் நேரம் இருந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது எங்க போய் பார்த்து சொல்லி வரைமாடு மகாஜனே இதுல யாரெல்லாம் இருந்தாலும் அது ரொட்டீனா வந்துருது சனியனோட ஆல்ரெடி அது அந்த மாதிரி இருந்தா அந்த வித்தி நமக்கு காரியமாக அந்த வித்த பிரயோஜனம் அந்த வித்தை பிரயோஜனம் அதே வித்தே பலவே தெரிவித்தார் நீ சைடு உபன்யாசம் பண்ண இது பண்ணு ஐந்து வயது நான்கா இருந்தா என்ன நடக்கிறது அது தெரிய வராது அது அதிக அதிகாரிகள் அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கணும் அப்ப ஒருத்தர் அது சொன்ன சுவாமி குருவுக்கு மனதிக்க பிராணவேதான பேசான்னு சொன்னா ஆச்சாரியர்களுக்கு காலக்ஷேபம் பண்ணாத கையாழ்வார் பலவர்த்தங்களையும் செய்தால்தான் அதனால் ஒதுக்க முடியும் ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத கையாழ்வார் அவர் பலவர்த்தங்களையும் பண்ணாலும் அவர் வாழ்ந்த திருப்பந்தான் நம்ம எதிர்க்கிறாலும் அதுவோ பிரத்யமா யோகத்துல குருமுக மனதிக்க பிராக ஒருத்தர்கிட்ட இல்ல அவர் ஐபாடு காலத்தில் தலைவரை அவர்கிட்ட அவரே சொல்ல முடியும் அவரே பண்ணிட்டாரு சுவாமி கேள்வி கேள்விக்கு சொன்னேன் தோஷமா சொன்னான் அப்ப இந்த சுவாமி சொன்னா இந்த சோழத்தை அறுத்துருப்பாரு ஏன்னா ஆண்டாலே ஒருத்தருக்கு பெண்ணா வளர்த்துருக்காங்க அவருடைய யோக்கியாம்சத்தை அவன் தெரிஞ்சுக்க வேண்டாமா அவருடைய பிரபாவத்தை அவன் தெரிஞ்சுக்க வேண்டாமா குருமுகமரீச்சப்பிரேடாரபேடான் பரிகிருத்தம் சுருக்கமாக ஸ்வசூரமரம் அத்தியம் பிரகாசாட்சாத் இது வையத்தை அர்த்தம் தெரியும் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் ஒரு பதம் திஜகுலதிலகம் தம் விஷ்ணு சரித்தம் நவாமி திஜகுலதிலகம் இந்த திஜகுலதிலகன்ற மரத்தை நல்லா தெரியுமாப்பா செய்தியில் சொல்றோம்னா ஆண்டாள் மன்னமன்னார் கருப்பான் ஏகாதத்த பெருமதி ஆண்டாள் கருடன் ரங்கமன்னார் ஏகாதத்த பெருமதிப்பான் என்ன இருந்தாலும் பிராதான்யம்ன்றது ஆண்டாளுக்கு தான் பிராதான்யம்ன்றது ஆண்டாளுக்கு தான் நேற்று ஜீவனத்தோட உபன்யாசம் பண்ணிருந்துச்சு அந்த கோரிக்கைக்கு நடுவுலேயே ஆண்டாளுடைய புறப்பாடு திருமஞ்சம் முடிஞ்சதையோட ஆண்டாள் புஷ்ப வந்தாளுக்கு இன்னொரு மண்டலத்துக்கு ஏறணும் முன்னாடி ஆண்டாள் பின்னாடி ரெண்டு மணி நேரம் வந்துருக்காரு பின்னாடி நான் உபன்யாசம் சொன்னேன் இந்த உற்சவத்தை செய்கிறதுக்கு நிறைய பேர் சம்பந்தங்கள் நல்ல கும்பல் இந்த ஜீவன் நல்ல கும்பல் இந்த உபன்யாசத்தை இந்த உற்சவத்தை சேர்க்கிறது நிறைய தம்பதிகள் வந்திருக்கா புருஷனாதான் இந்த உற்சவத்தை சேவிச்சுட்டு ஏன் தன் ஆசை இந்த உற்சவத்தை சேர்க்க அழைச்சு வந்தாலும் நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா எதுவாக தான் ஆண்டாளுக்கு அப்புறம் தான் ரெண்டாம் எதுவாக தான் ஆண்டாள் தான் முக்கியம் ஆண்டாள்னா இங்க பிரியமா போயிருக்கா நல்லவனா கைகட்டி வாய்ப்பதற்கு பின்னாடி வந்துருக்க சுவாமி இதே மாதிரி அனுஷ்டானம் எல்லாத்தையும் சித்திக்கிறது போது தான் அவருக்கு காமிக்கிறது அழைத்து வந்திருக்கான் ரெண்டு மூணு பேர் சுவாமின்னு தெரியாம வந்துட்டோம் உங்க கூட நானும் ஊருக்கு வந்துருவோம் நாலஞ்சு மாநில இந்த ஸ்பீக்கரை போய் உழைச்சிக்கிறேன் முன்னாள் மாநில போட்டு என்னதான் வேணும் ஆகையாக அந்த ஆண்டாள் சாதாரணமா இருந்து செங்கோல் அவளுக்கு தான் செங்கோல் அவள் தான் எல்லாமே எதுவாக ஆண்டாளுக்கு தான் முக்கியம் தேவையான ஒரு சில ஆண்டவனுடைய ஒரு முக்கியமான அனுபவம் தலைவர்கள் இருக்கிறது கேட்டது சிறிது முன்பவர் எதுவாக ஆண்டாளுக்கு தான் முக்கியமாக இருக்கும் ஒரு நாள் ஆண்டாள் அனுபந்தமாக இருந்திருக்க புதுசாக வாகனம் இருக்கு அந்த வாகனத்தை ஆண்டால ஏழை பண்ணிட்டான் உடனே சுவாமி வேடிக்கைன்னா ஆண்டால தெரிவித்த ஹனுமான பார்த்து சொன்னாரா ஹனுமானே என்ன இருந்தாலும் ஸ்ரீ ரிவெஞ்ச் வந்து அப்படின்னா அனுமார் என்ன ஆண்டவன் அனுமார் கூட என்ன பேசுறாரு கூட இருக்காது புரியல அதுக்கு ஆண்டவன் சாதிச்சா தான் அன்னைக்கு அசோக மரத்துல சீதாதேவி இருந்துச்சு நீ என்னுடைய முதுவை ஏறி உட்கார்ந்து போ உன உடமை நான் ராமகிட்ட அனுமாசி அப்ப தீர சொன்னா ஹனுமன் தூரவத்மான் கதம் பாபோ நிச்சது பதையவர் கபிக்கும் அறிவித்துவன் ஏ உன் பொருளுடைய ஏன்னா கடலை தாண்டி என்ன முதுகுல உட்கார வச்சு எப்படி உன்னால தாண்டி போக முடியும் உன்னுடைய புறமந்தியை நான் சொன்னேன் அனுமானம் ரோஷம் என்ன பார்த்து புறமந்தியா பார்த்து பிரம்மாண்டமா ஒரு விசிறு பிராட்டியை பிரிச்சா மறுபடியும் பிறந்தானே ஏன்னா அங்கேருந்து தாண்டி வந்திருக்க ரெண்டாவது ராமனுடைய மோதத்தை ஒன்றிட்ட கொடுத்துருக்கான் அப்போ அவனுடைய வீரவீர பராக்கிரம் எனக்கு தெரியாதான் அது தெரியாமலே ராமன் அனுப்பிச்சிருப்பா நான் அந்த அர்த்தத்தை சொல்லலாமா நான் பரபுருஷனுடைய சம்பந்தம் எனக்கு எந்த வகையிலும் ஏற்படக்கூடாது இன்னொருக்கு நான் சொல்ல மாட்டேன் நீ என்ன கேட்கலாம் ராமன் மட்டும் அவனை தூக்கி வந்தானேன்னு சொன்னான் அவன் பலாத்காரமா நான் அனாதிகா இருந்துச்சு ராமன் பக்கத்தில் இல்லாதவர்கள் தூக்கி வந்தான் அதே மாதிரி இந்த அவസ്ഥை சொல்லணுமா இன்னொன்னு ராமனுக்கு தெரியாம ராவணம் புரியுவது ராமனுக்கு தெரியாம ஏன்னா நீங்க இப்படி கிட்டா கிராமத்துக்கு நான் கிடைச்சேன் இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தர் தூக்கி போவது நான் கிடைச்சேன் அப்படின்னு அது வேற அனுமானிக்க மனசு ஒரு ஏக்கம் நம்ம உள்ள ஜாதி ஏற மாட்டேன்னு சொல்லிட்டா பத்தியா ஏற இப்ப அந்த வாகனத்துல எடுத்துட்டாலும் ஆண்டா வேலை ஏறிக்கிட்டாலும் பார்த்தியா அந்த சுந்தரகாண்டத்தை நீங்க என் மேல ஏமாத்திட்டேன் இப்ப என் மேல ஏறி உட்கார வச்சுட்டு நான் உங்களுக்கு சீட்டு வச்சு மாதிரி அனுபவம் சொன்னார் அனுபவம் பெரியவருடைய அனுபவம் அவ்வளவு பிரதானமான விழாட்டிக்கு அவர் முன்னாடி பக்கத்துல ரங்கவனார் அதன் பிறகு கருப்பாந்திமா மூணு பேர் ஏகாசனத்தை எடுத்து வந்து செயல்படும் ஏன்னா ருப்பிணி கல்யாணமா இருந்தாலும் சரி ஆண்டாருடைய கல்யாணமா இருந்தாலும் சரி ரெண்டுத்திலேயுமே கருப்பா ரொம்ப முக்கியம் ருக்மிணி கல்யாணத்துல பாகவதத்துல வர்ணிக்கிற விஸ்வம் விஜம் கணிச்சது ஒரு பிராமணரை பார்த்து பிராட்டி பிரார்த்தித்தார் ஒரு பிராமணரை பிரார்த்தித்தார் பிராமணர்னா யாரு விஜா அதுவும் பொன்னியவர் எங்க இருக்கு துவாரகை எங்க இருக்கு ಮುಂದಿನ ವರ್ಷದಲ್ಲಿ ನಮಗೆ ದ್ವಾರಗಳಿಗೆ ಹೋಗಿ ರುಕ್ಮಿಣಿ ಸಂದೇಶத்தை கிருஷ்ணருக்கு சொல்லி உடனே கிருஷ்ண பாடு அழைச்சு வரணும்னா எவ்வளவு சீக்கிரமா ஒரு ஆக்ஷன் இருக்கணும் அதாவது தனி ஊடிட்டு கை நல்லா இருந்து அவர் ரமணி சுவாமி மாதிரி கார்டு வந்து சுவாமிக்கு நூறு வயசா அப்படின்னு ஒருத்தர் வந்து ருக்மிணி கிட்ட வந்திருக்காரு சொல்லுவாங்க சதாபிஷேகத்துக்கோ இந்த சதமான மகோத்சவத்துக்கோ போய் நீங்க நவரத்தை விட்டு குரு சுவாமி அவர் நவரத்தை அது கொடுக்குறவங்க வச்சுருங்க அது முடிவானது விடான அந்த சாட்சிகள் சம்ஸ்கிருதத்துல ரெண்டு மூணு பேருக்கு விடாக இருக்கு விஜான பிராமணனுக்கு பெயர் விஜான பக்ஷிக்கு பேர் விஜான பல்லுக்கு பேர் பதினொன்று பேர் ஒரு ஒன்று ரெண்டாவது உடைக்கிறது மூணாவது தடவை கைதியை கொடுத்துருவாங்க அது சரியா அது நான் சொன்னேன் ஆன்மீக காலத்தில் எந்த வித பல்கலைகளும் லட்சணம் அதாவது எந்த திக்க பார்த்து பல்கலைகள் லட்சணம் வாயில இருக்கிற பல்கலைக்கழகத்துல லட்சணம் கையில இருக்கிற சொன்னாலும் யாருமே சொல்லிக்கிறார்கள் இவோ ஒவ்வொன்றாக கேட்கிற கட்டணம் தெரிஞ்சு இருக்கும் உங்க எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க ஆகையா இதா பல்லுக்கு அர்த்தம் உண்டு பிராமணனுக்கு அர்த்தம் உண்டு பட்சி முதல் முட்டையா அப்புறம் அந்த பட்சி பறவையா மாறுகிறது ஜென்மனா பிராமணோ தெரியலாம் சம்ஸ்காராத்து மிக உச்சது ஒருவர் பிறவியினாலே பிராமணன் பிறகு அவருக்கு சம்ஸ்காரத்தினாலே உபநயம் உள்ள சம்ஸ்காரத்தினாலே இரண்டாவது பிறப்பு நீ சொல்லப்படியா அதுதான் தீஜத்து ஆகையால அங்க ரிப்பரிகாரத்தி சந்தேகத்தில் அனுப்பினது யாருன்னு கேட்டா விஜயான சாட்சாத் கருப்பான் பக்ஷிராஜனா கருப்பான் அவர்தான் பயிற்சி சொன்னது அதே போல இங்க ஏகாந்தத்தை பக்ஷிநாதன் எழுந்திருக்காரு கேட்டால் ஆண்டாள் கல்யாணத்துக்கு பிரமாணம் கிடையாது சீதா கல்யாணத்துக்கு பிரமாணம் இருக்கு ருக்மிணி கல்யாணத்துக்கு பிரமாணம் இருக்கு ருக்மிணி கல்யாணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணல பண்ணலாம் கல்யாணத்தை எல்லாமே சொல்லிடுவேன் ஆனா கல்யாணத்தை குறித்த செய்தி பாரதத்துக்கு ஆண்டாள் கல்யாணத்துக்கு எந்த பிரமாணமும் கிடையாது ஏன் கிடையாது கேட்டால் நான் சொன்னதான் ஆண்டாள் ஒரு முதல் செய்து கொண்டு கலப்பு திருமணம் மேலே மேரேஜ் எப்படி அச்சையில் இருந்த ரங்கநாதனை விபத்தில் இருந்த ஆண்டால் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டார் இதுதான் கலப்பு திருமணம் முதல்ல சொன்ன கலப்பு அதான் தெரியும் நீங்க வேற ஏதாவது கலப்பு நினைக்காதீங்க அச்சையில் இருந்த ரங்கநாதனை விபத்தில் இருந்த ஆண்டால் கல்யாணம் செய்து கொண்டார் அதை பெரியோர்கள் வகைப்படுவது ரங்கநாதன் கருப்பா எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்தார் அதுக்காக அவரை ஏகாந்தத்துல எழுந்துள்ள பண்ணிட்டார் அப்படி இல்லை அப்படி இல்ல அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர் சொன்னா வீட்டோட மாப்பிளை ஆயிட்டார் வீட்டோட மாப்பிளை ஆயிட்டார் அவர் இந்த மஞ்சகருடைய உச்சமும் உண்டு அந்த மஞ்சகருடையவருக்கு மகாபாரதம் அப்படின்னு அழகான ஒரு சோகம் உண்டு ஆண்டாள் தேவனுக்கு எல்லா பெருமாள் உண்டார் மன்னாதி ராஜகுமார் வந்தார் திருமலை சீனிவாசன் வந்தார் அதே போல திருமாவளி அறிவு வந்தார் அப்புறம் திருப்பெண்டார் அப்பன் வந்தாங்க ஒருத்தருக்கும் அவனால் மாலை இல்லை எல்லாரும் ரொம்ப வருத்தமா இருக்கு மறுபடியும் திரும்பி ஊருக்கு போட்டு மனசு இல்லாமல் ஒருத்தர் செம்பர் முடியும் ஒருத்தர் மலைவேல் ஒருத்தர் திருவண்ணாமலை சீனிவாசனாலும் இப்படியே ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துல இருந்துட்டா மறுபடியும் அவன் ஊருக்கு போல மாமனிகள் ஒரு சோகத்துல காண்பிக்கும் இதெல்லாம் பெரிய வழியாகும் அப்ப வீட்டோட மாமனியா இருக்காருன்னா மாமனார பொண்ணு கொடுத்தவர் அவர் விரும்ப இருப்பதா பொண்ணே இருக்கும்னா அவர் பக்கத்தை இருந்தா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி இருக்க முடியாது ஆனா நித்திய சூரிய ரூபத்தில் இருந்துட்டா பச்சந்தி சுதிஜு வரிமா பூரிவந்தேரதார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுணமலயம் சூரி சார்த்தம் அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் உண்டு உபநிஷத்து நிர்வாகம் பிருந்த சப்தம் சம்ஸ்கிருத நியூட்டர் செல்வர் நபும்சகலையும் அந்த பொருளை கூடல் குருடல் செவிட நபும்சகர்களை தான் வேலைக்கு வச்சுப்பான் நித்திய சூழல் இருக்காரு அவன் தான் பெருமாளுக்கு அந்தரங்கமாக கைத்தரியம் பண்றவாங்க அதையால பெரியாரினுடைய மற்றொரு நிலையான கருப்பால் கூடவே இருந்து கொண்டு அந்த விகிதப்படி ரசித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ பெரியாரினுடைய அந்த கூட சீரகா விஜகுல திலகானம் பட்சிகுல திலகானம் பட்சிகுல திலகானா பட்சிகளில் சிறந்தவர் பட்சிகளில் சிறந்தவர் யாருன்னு சொன்னா யாரா சாட்சாத் அந்த கருப்பம் அப்படிப்பட்டதான கருப்பான கருடாசிரியர் நீடாதிரூடம் கருடா எப்பேற்பட்டால் வேதாத்மா விகேஷா சாட்சாத் வேத சுரூப கருடன் கருடன் வேத வடிவனாகும் அப்ப వేద స్వరూపురాలు ఇల్లు ఇరవై అధ్యయనం అన్నమాట அத்தியம் பண்ண வேண்டிய அவசியமா வேதமே நேற்றம் ஜாயத்ரமூச்சே திருதிச்சதிரா நாமதேயம் யதூஷி சந்தாம் செங்கார் நிஷ்யாத்யம் விரதனிஷமை விக்கிரோ வாமதேயம் யத்தோமா மனோதோ விரதிகரகரும் தாத்ரிஷாம் நாயோச்சா ஸ்வச்சம் ஜன்ன பிரதூதாம் ஸ்ருதி சதசிகரா விட்டுதாத்மா கருத்மான் தேசிய ஜெகதபச்சாரத்துல கருடனுடைய திருமையை முழுக்கவே வேதஸ்வரூபமாக விளங்குகிறது வருகிறது அப்ப பெரியாழ்வாதி அவதாரத்தை வந்திக்கும் பொழுது அந்த பெரியாழ்வார் எப்பேற்பட்டவர்னா சாட்சாத் தேவஸ்வரூபனான கருடன் இது வந்திக்கிறது விதகுல திலகனான கருப்பா பெரியாழ்வார் அவதாரம் சொல்றாரு வேண்டிய வேலங்களோடு இணைந்து வெளியிருத்தல் அது ஒன்றும் பெரிய சாதனை கிடையாது அடுத்தது குருக்க மனதீன்ற விஷயத்தில் சாதனை கிடையாது அதையாரோ ஆண்டால் அவருக்கு அவரை தனக்கு தந்தையாக வகித்தார் சிவந்தராமாயணத்துல ஜனகத்தை ஒரே சாரா தேவம் அயரும் நின்றான மல்லி ஜனகனுடைய குலத்தில் அவள் பிறந்தாள் எப்படி பிறந்தாள் தேவமாயேவன் நின்றாள் தேவமாய மாயா இதுக்கு ராமானுஜர் வியாக்கியானம் மாயான ஆச்சரியம் ஒரு ஆச்சரியமாக பிராட்டியுடைய ஆவிர்பாவம் ஏற்பட்டது அதே போலத்தான் பெரியாழ்வார் ஜனகரை போல கர்மயோக நிரந்தராக இருந்து கல்பசூத்திர வியாக்கியாதாவான சுவாமி பெரியாழ்வார் பிரசாரம் செய்ததாலே பெரியாழ்வாரை தனக்கு திருத்தந்தையாக ஆண்டாள் நாச்சியார் தான் தேர்ந்தெடுத்தார் அந்த ஆண்டாளுடைய சம்பந்தம் பெற்றதாரோ சூடாரி சூடாபதேன பரிகிரிய தமோத்தரீயம் மாராமபித்வதலகை அதிவாச்சதத்தாம் பிராயேன ரங்கமதிரேஷ விவர்த்தி சௌபாகிய சம்பதபிஷேக மகாதிகாரமும் இப்ப என்னமோ வந்துருச்சு லோகத்துல டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வந்துருச்சு இவாளுடைய பர்ஃபியூம் தான் அவ யூஸ் பண்றா அவ கிண்டி போட்ட வெத்தலை காம்பு தான் யூஸ் பண்றா அவ சக்திப்பு தான் வாங்கி வச்சுக்கிறா நான் பார்க்கறதும் நான் பார்த்து வண்டிகள் ட்ராயர் தான் நிறைய ஐட்டம்ஸ் தான் இருக்கு இதெல்லாம் எதுனா அவ அது பிரேம பாவத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வழி அந்த விஷயத்து போல விட்டுருந்தோம் பிரேமபாவத்தை வெளிப்படுத்த ஒரு அதே மாதிரி பெருமாள் எதிர்த்து ஆசைப்பட்டார் பெருமாள் எதை விரும்பினார் என்றால் சூடா மதேன பரிகிருஷ்ய தபோத்தரீயம் ஆண்டாள் சூடிக்கலைந்த அவள் திருவேணி பரிசம் பெற்ற அவருடைய அந்த திருவேணியின் பரிமளம் உத்தரையும் உத்தரையும் தான் உங்களுக்கு புரியாமல் சொல்ல துப்பட்டார் துப்பட்டதா இருக்கும் புத்தரிகள் தான் மேல போட்டுக்கிறது இந்த பக்கம் மேல போட்டுக்கிறது அது கிழக்குதான் போட்டுட்டு இருக்கு ஆனா ஆண்டாளுடைய துப்பட்டா அந்த உத்தரையும் இருக்கு அதை பெருமாள் எடுத்து தன் தலைகளுடைய சிறப்பறிவட்டமா நிற்கணும் சூடா பதேன பரிகரிக்க சகோத்தரையும் முடிச்சோரியாய் ஒரு முகச்சோரி மலர்ந்ததுவோ ஆதிராட்ச வணிகம் புவனானா ஈசத்தே விசுமையன் கீழத்தே மொழி குலத்தாழ்வான் ஏ வரதா வேதம் வேண்டாம் திவ்ய பிரபந்தம் வேண்டாம் இதிகாச புராணங்கள் வேண்டாம் எந்த ஒரு உபன்யாசமும் நாங்கள் கேட்க வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஆனால் அப்படி வந்து பல நேரம் ஒன்றை தெரிவிக்கிச்சு உன்னுடைய சிறப்பில் நீ சாத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரீடம் இருக்கிறார் அந்த கிரீடமே நீதான் பரதேவத்தில் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது அவ்வளவு பெருமை பெருமானிய கிரீடத்தில் பெருமான கிரீடத்தை இக்னோர் பண்ற அந்த கிரீடத்தை இன்னொரு பண்ணிட்டார் திருமாவளவ பிராட்டியுடைய செவிச்சந்தம் திருமாவள திருமணம் அந்த வைபவத்தை இன்னொரு பண்ணு கழுத்துல வைஜயந்திங்கிற ஒரு அற்புதமான புஷ்பஹாரம் அந்த ஹாரம் அந்த ஹாரம் அதுவும் மாட்டாங்க வேற என்ன நான் சர்வேஸ்வரன் நான் சகல ஜெகதீஸ்வரன் நான் அகில விவகாரபூதன் என்பதை எதிர் ஸ்தாபிக்கின்ற சுல்லா பதேன பரிகிரிய தவோத்தரீயம் மாலாமபி அடுத்தது அவள் திருவேணிப்பட்ட பிராக்ரன்ஸ் கீதா கதை சொல்றான் எங்க அசோகவனத்தில் இருக்கச்சு இங்க பாருங்க எங்க மாமனார் இருந்தாரு தசம சக்கரவர்த்தி பேர்பட்ட ஒரு மாமனார் இல்லைன்னா அந்த மாதிரி மாமனார் தான் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டார் யாருக்குமே கிடைக்க மாட்டாரா அவர் அடிக்கடி பாரின் போயிட்டு அது தசரதன் ஆமா அந்த ஒரு போனல இந்திராவை கூப்பிடு இவர் இந்திரன் கூப்பிடுவான் அடிக்கடி வாரி பண்ணுவது மறைச்ச இந்திராணி நம்புவான் அந்த ஊர் காஸ்மெட்டிக்ஸ் தான் கொடுத்துருவோம் ஸ்பா ஐட்டம்ஸ் தான் உங்க மாட்டு கொண்டு பொருளை கொடுப்போம் உங்க மாட்டு கொண்டு பொருளை கொடுப்போம் புதுசா பேஷியல் ஸ்ட்ரீம் நீயோட ரெட்டு அதே மாதிரி புதுசு புதுசா வஸ்திரத்தை வாங்கி அதை கட் பண்ணி கிழிச்சு விட்டு அந்த ஊர் சொல்றாங்க இப்ப அதெல்லாம் கொடுத்தா அது வந்து நான் சொல்ல வால்மீகி ராமாயணத்துக்கு எடுத்து பார்த்தோம் வேடிக்கிறோம் நான் யூஸ் பண்ணி முடியப்படுது தேவ பகவானின் யூஸ் தான் நான் லோக்கல் ஐட்டம்ஸே யூஸ் பண்ணதே இல்லை எல்லா பாரின் ஐட்டம்ஸ் தான் அப்படி என்ன மாமனார் பார்த்துங்க இங்க காட்டில் வந்து களிமண்ணையும் கழிவு சுண்ணாமே கூட்டிட்டு உட்காந்து எல்லாம் இவரை கல்யாணம் பண்ணிருந்தா அவங்க பெருமூச்சு வச்சா மாமனாரை கொண்டாடுகிறோம் மாமனாரை கொண்டாடுகிறா கொண்டாடு அந்த மாதிரி விராட்டியுடைய திருவேணி வாசம் திருநீரில நாடாத்திர விமோசனம் அந்த நாடாத்திர விமோசனம் ஏற்பட்ட பொழுது பெருமாள் கருட அப்படியே சேர்த்து கட்டிட்ட நாகாசுர மந்திரம் முடிஞ்சவுடனே பெருமாள் கருட சேர்த்து கட்டிட்டார் அப்படி சேர்த்து கட்டினா இதனால ஏற்பட்ட விளைவு என்ன விராட்டி திருநெல்ல நல்ல புஷ்பங்கள் பரிமாறங்கள் செல்லங்கள் விராட்டி அந்த பரிவரம் ராமனை அவர் அடிக்கடி தள்ளிக்கிறதா ராமன் திருநெல்ல இப்ப ராமன் கருப்பான சேர்த்து கட்டிட்டா விராட்டி திருநீதி சந்தனம் ராமனுக்கு ஏற்பட்டு ராமனுடைய திருநீதி சந்தனம் கருப்பானுக்கு பிரசாரமாக வழங்கப்பட்டது வைதேகி கந்தமூர அவர உதவியான எந்த வார்த்தையில் ஓடினான் அப்படி விராட்டியினுடைய சம்பந்தம் பெற்ற கருப்பா நம்மை ரட்சிக்கின்றோம் கிருஷ்ணா வாயுபுராணம் சபவது கருடா துக்க வாயுபுரபுராணம் அந்த கருப்பா துக்க சம்சார தாழத்தில் இருக்கக்கூடிய மொழி தலைக்கக்கூடிய நம்ம எடுத்து கலை பேசுறது சுவாமிதேசன் பஞ்சாசத்துல பிரார்த்திக்கு அம்மாய் மாறாமி புதலகை அபிமாத்திரத்தாம் பிராயேன ரங்கபத்தேஷ விபத்தி கோரே சௌபாகிய சம்பத விஷயம் என் அப்பா சர்வேஸ்வரன் அந்த திருவனந்தரன் அப்பன் இருக்கானே அது அவன் சௌபாக்கியத்திற்கு அவனுடைய பிரபாவாபிஷேகத்திற்கு அவன் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு பட்டாபிஷேகமான எப்படி வசிக்க வாமடைவார்களா பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் இருக்காரோ அந்த பட்டாபிஷேகம் தானே செய்யப்பட்ட பட்டாபிஷேகமான நாச்சியாருடைய உத்தமமானத்திலும் பரியத்தத்திலும் அவர் தன் புஷ்பமாலையை சுருக்கிக் கொண்டிருக்கிறான்னு சொல்லுவேன் அவ்வளவு பெருமை இந்த ஆண்டாள் கல்யாணத்தை விசாரமா சுவாமி தேசிகன் தான் ஒரு இருபத்தி ஒன்பது பாசனங்கள் நான் இருபத்தி ஒன்பது ஸ்லோகங்கள் ஏன்னா இதற்கு ஒரு ஐதிக்கம் பெரியவர்கள் சொல்லுவது தேசிகன் ஆண்டாள செய்தி கொடுப்பதற்கு செய்திகள் இருந்தது தேசிகன் அன்னைக்கு பிரதோஷகாலம் பிரதோஷகாலத்தை பேசக்கூடாது நமக்கு பிரதோஷத்தை தான் அதிகமாக பேச போகணும் பிரதோஷத்துல சாதாரண பெரியவாங்க மௌன பிரசத்தில் இருக்கும் மௌனம் தான் பிரதோஷத்துல உத்தரகல்பம் மாயக்கணக்கு கூட எதுவும் பேசக்கூடாது தேசிகன் போனார் அன்னைக்கு ஆண்டாளுடைய புறப்பாடு அந்த புறப்பாட்டை சேவித்தார் சேவித்த மாத்திரத்தை கடகடன்னு கூட துணி பாடாது பக்கத்தில் ஒரு வேலை என்ன வந்து பிரதோஷத்தை வாய்ப்பு வந்து சோகம் சொல்லி சோகம் சொல்லி சொல்லப்படாது பார்த்தோம்னா ஆனா எங்க கோதாதேவிய தெரிவிக்கச்சு அவருடைய திரு கல்யாணங்களை நினைச்சு பார்க்கச்சு மௌன துருகோ முகவயந்தி மௌனத்ருகோ முகரயந்தி குணாஸ்பதியா மௌனத்ருகா முகரயந்தி நல்ல வெள்ளம் வந்துட்டு அணைக்கு நீர் மட்டும் இருபத்தி ரெண்டு கொள்ளளவு எட்டி விட்டுனா வேற வழி இல்ல கலந்ததுனா வெடிச்சு கூடு வேண்டும் அதுக்கு பரிவாகமானா புரோத்தியிலே தடாகத்து பரிவாக பதிக்கிரியான காரியங்கள் ஏரி ரொம்ப இருக்கலாம் அந்த ஏரியை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியில அந்த மலையை திறந்து விட்டால்தான் தண்ணி போகும் இதெல்லாம் ஏரியை காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாது அதுபோல பிராட்டிய அவன் கல்யாணத்துல தெரிவித்தா மௌனத்துவோ உலகத்தி குணாஸ்பதியா அம்மா மௌனவிரதம் இருக்கக்கூடிய என்னுடைய வாயை கூட திறந்து பல்லாடையார் விசேஷமான ஒரு விஷயமான அந்த ஸ்தோத்திரங்கள் பிரவகிக்கின்றன அது ஒரு அனுபவம் அது ஒரு ஆனந்த இல்லையா அப்படி ஒரு ஆனந்தம் போராத்திரி கல்யாணத்துல தான் நம்மளால் அனுபவிக்க முடியும் அதனால ஸ்ரீகார கல்யாணத்துக்கும் அனுபவிக்க முடியுமா தெரியல புராணங்களையும் இத்திகாசங்களையும் இல்லாத விஷயத்தை சுவாமிஜிகள் மூலாஸ்துத்தினால எடுத்து காண்பித்தார் ஏன் முப்பது ஸ்லோகம் பாடலன்னு கேட்டார் ஆண்டாள் முப்பது பாட்டு பாடிட்டாராம் அதுக்கு சதுஷமா நாம பாடக்கூடாது ஒரு ஸ்லோகம் குறைச்சு பாடினாரு ஒரு திருப்பி சொல்லுவார் இதற்காக தேவாராசிங்க தான் ஒரு ஸ்லோகத்தை அருளி அந்த ஸ்லோகத்தை முப்பதாவது பாசனமாக அனுபவித்தாகும் நீங்களுடைய உள்ளத்தை தான் ஐந்து நேரத்துலருக்கும் கோதாத்துல தான் ஒரு ஸ்லோகத்தை சேர்த்து அந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து முப்பது ஸ்லோகமா ஐந்து அனுசந்தானம் படியாகவும் சொல்லுவோம் இந்த பிரசாதங்கள் உண்டு ஐயங்களுடைய திருவுள்ளத்தின் உடம்பான கைங்கரியங்களை நாம் செய்து கொண்டு நீங்காத செல்வம் நிறைந்து எங்கும் திருவுகள் பற்றி நிறைந்து வருகின்றதாக சொல்லி அதை பிரார்த்தித்துக் கொண்டு ஆண்டாள் கல்யாண உற்சவத்தில் மான்களிடம் பரமதான் மதுரை காக்கிறோம்னு பெருமான் സർവാപേക്ഷ വളർത്തുന്ന അവരംഗത്തുനിന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് വിളിച്ചിട്ടുണ്ട് ഓങ്കുമൈവാഴ അഹോമിലം താൻമാഴ പാങ്കായ ശഹരോമന്മാഴ அகோமிலம் தான் வாழ பாங்காய் சடகோமன் வாழ பூங்குமல தந்தையடினாய் சடகோபமாமுனியே இன்னும் ஸ்ரீமனே ஸ்ரீமந்தபகோமஸ்ரீ வேதாந்தரேஸ்வரேந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீ சுதம்பரிய பாதுகா சேவக ஸ்ரீவஞ்சனகோமஸ்ரீ நாராயணகிரீந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சனகோமஸ்ரீ கண்ணநாதகிரீந்திர மகாதேசிகாய நம అస్మద్గురుభ్యో నమ వాచ శ్రీకృష్ణమాయ మహాదేశికాయ నమ